திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி பிரம்மபுரம் திருக்கோமுத்திரி திருச்சிற்றம்பலம் பூமகனோர் பூத்தேழ கிரைவனோர் கோரைவில்லா பூகலி பூமேல் மாமகளூர் வெங்குருநல் தோணிபுரம் பூந்தராய் வாய்ந்த இஞ்சி சேமமிகு சீரபுரஞ்சேர் புறவ நீரை புகழ்சன்பை காழி கோச்சை காமனை முன் காய்ந்த நூதர் கண்ணவனோர் கழுமல்ல நாங்கருதுமூரே கருத்துடைய மறையவர் சேர் தோணி புறம் கனகமாட உருத்திகள் வெங்குரு புகலி ஓங்கு தராயுலகாரும் கோச்சை காழி திருத்திகழு செங்கமல தையனூர் தெய்வ தருத்திகழும் பொழில் புறவோ சண்பை சடை முடியண்ணல் தங்குமூரே உர்மதியை கதுவ உயர் மதிர் செண்பை ஒளி மறுவு காழி கோச்சை கார்மலியும் பொழில் பூடை சூழ் கழ்மலமே தோணி புறம் தும் சீர்மருபு பூந்தராய் சீர புறமை புறவம் அயனூர் பூங்கற்ப தார்மருவும் எந்திரனோர் போகலி வெங்குரு கங்கை தரித்தோனூரே தரித்த மறையாளர் மிக வெங்கோரு சேர்த்தோணி புறம் தரியாரிஞ்சி எரித்தவன் சேர்கழுமலமே கொச்சை பூந்தராய் பூகலி இமையோர் கோனூர் தெரித்த புகழ் சீர புரஞ்சேர் திகழ் காழி சண்பை செழு மறைகள் மறைகளெல்லாம் விரித்த புகழ் புறவம் வீரை கமல தோனூருலகில் விளங்குவூரே விளங்கயனூர் பூந்தராய் மிக ஷண்பை வேணோ புறம் மேகமேக்கும் இளங்க முகம் பொழில் தோணி புறங்காழி எழிற் போகலி புறவம் ஏறார் வழங்க வரும் வயற்கோச்சை வெங்கோருமா சிறபோரவன் நஞ்சமுண்டு களங்க மாளி களத்தவன் சீர் கழமலங்காமண்டோடலம் காய்ந்தோ நூரே காய்ந்து பரு காலன என்றுதைத்தவனோர் கழுமலமா தோணி புறம் ஷீர் எய்ந்த வெங்குரு புகலி இந்திரனூர் இரு கமல தயனூரின்பம் வாய்ந்த பூரபம் திகழும் சிறபுரம் பூந்தராய் கோச்சை காடி சண்பை சேந்தனை முன்பயந்துலகில் தேவர்கள் தம் பகை கெடுத்தோர் திகழுமூரே திகழ்மாடமலிஷண்பை பூந்தராய் பிரமனோ காழிதேசார்மிக தோணிபுரம் திகழும் வேணுபுரம் வயங்கோச்சே புறவம் விண்ணோர் புகழ் கமலி கழுமலீர் சிறபூரம் வெங்கூருவமெம்போர் மகிடற்சேற்று நிகழ்நீலி நின்மலந்தன் அடியினைகள் பணிந்துலகில் நின்ற ஊரே நின்ற மதில் சூழ்த்தரு வெங்கொரு தோணி புற நிகழும் வேணுமன்றில் ஒன்று கழுமலம் கோச்சை உயர்காழி சண்பை புறவமோடி சென்று பூரம் காக்குமோர் சிறபூரம் பூந்தராய் புகலி தேவர் கோனூர் வென்றி மலே பூரம் பூதங்கள் தாங்காக்க மிக்க ஊரே மிக்க கமல தயனோர் விளங்கு புறவம் செண்பை காழி கோச்சை தொக்க போழிர் தோணி புறம் பூந்தராய் சிலம்பன் சேரூர் மைக்கோள் போழில் வேணு புறம் அதிர் பூகலி வெங்குருவல்லற வல்லற தின் தோள் ஒக்க இருபது முடிகள் ஒருபது மீட்டழி துகந்த எம்மானூரே எம்மான் சேர்வெங்குரு சேர் செல்லம்பனோர் கழுமலனர் புகலி என்றும் பொய்மாண்பிலோர் பூரபம் கொச்சை புறந்தரனோர் நற்றோணி புறம் போர் கைமாவை ஊறி செய்தோர் காழியனூர்த்தராய் செண்பைக்காரின் மேமால் பூமகனுணராவகை தழலாய் விளங்கியம் இறைவனூரே இறைவனமர் ஷண்பயழர் போரவமயனோர் இமையோர் கதிபன் சேரூர் குறைவில் புகழ் புகழி வெங்குரு தோணி புறங்குணமார் பூந்தராய் நீ சிறைமலின சிரபுரஞ்சேர் காழி வளர் கொச்சை கழுமலம் தேச்சின்றி பரிதலையோட மண்கைய சாக்கியர்கள் பரிசரியா அம்மானூரே அம்மான் சேர்க்கழுமல்லமாய் சிரபூரம் வெங்கூரு கோச்சை பூரவமஞ்சீர் மெய்மான தொன்புகலி மிகு காழி தோணி புறம் தேவர் கோனூர் அம்மான் மன்னுயர் ஷண்பை தராய் ஆயனூர் வழி முடக்க மாவின் பாச்சல் தம்மானொன்றிய ஞான சம்பந்தன் தமிழ்கர் போர்த்த கோர்த்தாமே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்